ஹதீஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அபு அப்துல் ரஹ்மான் மாலிக் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஜனாசாவிற்கு நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் தொட வைத்தார்கள் அப்போது அவர்கள் ஓதிய துவாவை நான் மனநம் செய்து கொண்டேன் அல்லாஹு மஹ்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி அம்துஹலஹு واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دار خيرا من داره وأهلا خيرا من أهله وزوج خيرا من زوجه وأدخله الجنة وعيده من عذاب القبر ومن عذاب النار என்று கூறுவார்கள் பின்பு துவாவின் அழகை கண்டு நான் அந்த மையத்தாக இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன் என அபு அப்துல் ரஹ்மான் மாலிக் ரதி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்பது ஆறு மூன்று துவாவின் பொருள் இறைவா இவரின் பிழைகளை பொறுத்தருள்வாயாக இவருக்கு அருள் புரிவாயாக இவருக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக இவரை மன்னிப்பாயாக இவரின் தங்குமிடத்தை கண்ணியப்படுத்துவாயாக இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்கி வைப்பாயாக வெள்ளை ஆடையை அழுக்கை விட்டு தூய்மையாக்குவது போல் இவரை தண்ணீரால் பனிக்கட்டியால் குளிர்ந்த நீரால் கழுவி பாவங்களை விட்டும் இவரை தூய்மையாக்குவாயாக இவர் உலகில் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை இவருக்கு தருவாயாக இவரின் குடும்பத்தாரையும் விட சிறந்த குடும்பத்தாரையும் இவருக்கு ஏற்படுத்துவாயாக இவருக்கு இருந்த மனைவியை விட சிறந்த மனைவியை இவருக்கு தருவாயாக சொர்க்கத்தில் இவரை நுழைய செய்வாயாக கபரு வேதனையை விட்டும் நரக வேதனையை விட்டும் இவரை பாதுகாப்பாயாக